எங்கே பார்த்தா முத்தி குழன்று முனிவர் கூடாம் நனிவாட வீடு பேறு வேண்டும் வீடு பேறு வேண்டும் என்று முனிவர்கள் எல்லாம் அப்படி வருவது வருந்துகிறார்களாம் அப்படி இருக்க அத்திக்கருடி அரியேனை ஆண்டு கொண்டு யானைக்கு கூட அருள் செய்தான் அத்தின யானை திருவானைக்காவல்ல யானைக்கு அருள் செய்தான் அத்திக்கருளி அரியேனை ஆண்டு கொண்டு அரியேனைக்கும் எனக்கு ஆட்சி செய்தாய் அப்படி மட்டும் ஆண்டு கொண்டு என்ன செய்தா என்ன சரி நீ என் அடியான் என்று சொல்லிவிடவில்லை பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி அருமை இல்ல என்ன செய்தாராம் அதுக்கு முன்னே ஏதோ எனக்கு சாமி நடராஜான பக்தி இருக்கும் சொக்கநாதர் பக்தி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அந்த பக்தி கடலுள் என் மனசு அப்படியே பதிய வச்சுட்டா இருப்பாருங்க அது பெருமான் தான் செஞ்சது அதுக்கு முன்னே ஏதோ நினைப்பேன் சொக்கநாதர் மதுரை அவ்வளவுதான் நினைப்பேன் திருப்பெருந்துறை தெரியும் அவ்வளவுதான் அந்த பக்திங்கிற கடலுக்குள்ளேயே இந்த ஆன்மாவை பதித்து விட்டார் அப்படிப்பட்ட பரஞ்சோதி மேலாக இருக்கிற பெருமான் சித்தி குமாபாடி தெல்லேனும் கொட்டாமோ அருமையாக மனதில் நினைத்து நினைத்து வாய்நாள பாடி அந்த பெருமானுக்கு கொட்டுகம்மா என்று சொல்லுகிறார் பார் பாடும் பாதளர் பாடும் பின்னோர் தம்பாடும் ஆர் பாடும் சாரா வகையருடி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ அருமை பார்பாடும் பாதாளர் பாடும் பார்பாடும் இந்த பாடு பாடுன்னா ஒரு இல்ல என்னமோ அவன் பாட்டு அவன் செய்யறான் அப்படிங்கிறான் அல்ல அவன் நிலைமையிலன்னு அர்த்தம் நிலைமையில அர்த்தம் அப்புறம் பாடுன்னா துன்பம் கூட இருக்கு ஏன் பாடு எனக்கப்பா உனக்கு அந்த நீ பாட்டு போயிட்டு போடுவ எனக்கு பிள்ளை குட்டியா அது இது எத்தனை பேர் துன்பம் தெரியுமா பாடுன்னா துன்பங்கிற போடுவேன் பொருள் உண்டு அதை வச்சு இங்க பாடுகிறார் பார் பாடும் உலகம் எதுக்கால இது ரெண்டுக்கு நாள் இது எதுக்கு பூமா சாப்பிடணும் ஒரு குடிசை இருந்து படுக்கணும் அது ரெண்டும் முக்கியம் இருக்கு அது நம்ம யோசிக்கும் வேலையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மானம் ரெண்டு காரியம் செய்கிறேன் என்னென்ன நல்லா சாப்பிட்றேன் தூக்கம் வருது படுத்துடுறேன் விடுறேன் யாரு அவர் சொல்லப்படாது <laughs> நம்ம செயலை வாங்கி சொன்னார் அவரு உலகத்துல என்னன்னா பாறுபாடு என்ன பாறுபாடு நல்லா தூங்கணும் நல்லா சோத்து கிடைக்கணும் அதான் சார் அது பார்பாடும் பாதாளர் பாடும் பாதாளத்தில் இருக்கானே அவன் என்ன பண்ணுவானாரு என்னமோ நீயும் தான் என்னையும் ஆட்கொண்ட இந்த மனுஷனையும் ஆட்கொண்ட தேவர்களையும் ஆட்கொண்ட தேவரெல்லாம் பார்த்தா உச்சியில வச்சு விட்டேன் மனுஷர்களை பார்த்தா நடுவில் வச்சுட்டேன் எங்களை கொண்டு பாதாளத்தில் தள்ளி விட்டியாப்பா எங்களையும் என்னைக்குப்பா கரையேற்ற போறேன் என்று அவன் அவன் கவலை அவனுக்கு பாடும்னா கவலை அவன் கவலை பாதாளர் பாடும் அடுத்தது பாருங்க பின்னோட்டம் பாடும் அவனுக்கு என்ன கவலை என்னாரு கற்பகதாரு காமதேன்னு இருக்குது இருந்தாலும் கூட அந்த இன்பத்துக்கு மேல இன்னும் இன்பமா இருந்தா தேவலாம் நினைக்கிறான் சரி அப்ப அவனுக்கு எத்தனை அடுக்கு மாடி வேணும்னா நூறு அடுக்கு மாடினா சரி நூறு அடுக்கு மாடியில் இருக்கிறவங்க கூட இன்னொரு பத்து மாடி இருந்தா நூத்தி பத்து மாடியா இருந்தா தேவலாமே என்ன நினைச்சிட்டு இப்படி அவர்களுக்கு மேலும் மேலும் இந்த செல்ல வளம் இன்ப வளம் ரெண்டு வேணும் அது பாடும் ஆர் பாடும் சாரா வகையருளி அருமை அருமை அல்லவா இந்த உலகத்தில் இருப்பவங்களை நினைப்போ கீழ் உலகத்தில் இருப்பவங்க நினைப்போ அல்லது மேலுலகத்தில் இருப்பவங்க நினைப்போ அந்த மூலகத்தில் இருக்கிறவங்க நினைப்பு எனக்கு இல்லாமல் பண்ணி ஆர்பாடும் சாரா வகையருளி இந்த மாதிரி மேற்கண்ட அந்த மூன்று பேருடைய துன்பத்தை துன்பத்துக்காக கவலைப்படுதல்ங்கிறதையே இல்லாமல் பண்ணி ஆண்டு கொண்ட என்னை ஆண்டு கொண்டியப்பா நேர்பாடல் பாடி அது என்ன நேர்பாடல்னா நேராக வாழ்வதற்கு அருள் கூடாய் எங்க இருக்குது நல்ல வேலை ஞாபகத்து வந்தது நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் அருள்நாதன் அவன் நேராக எனக்கு முன்னின்று காட்டி கொடுக்கணும் குரல் சாமி கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று அருள் எனக்கு முன்னே நின்று அருள் செய்யணும் இப்படியெல்லாம் வேண்டாம் இவரும் ரொம்ப அருமையாக இங்க இருக்குது ஆர்பாடும் சாரா வகையருளி இப்படிப்பட்ட அந்த கீழுலகம் நடுவுலகம் மேலுலகம் ஆகிய இந்த மூன்று பேருக்கு அமைப்பையும் எனக்கு மாற்றி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நேர்பாடல்னா நேராக வந்து நீ ஆட்கொண்டாய் எப்படி இதுல திருப்பெருந்துறையில வேற யாரும் தனித்த துருதி ப்ராப்பர் எல்லாம் கிடையாது எல்லாம் ப்ராப்பரா அவர் தான் முன்ன இவர் தான் அடியவர் அப்படி நாடு கொண்ட அப்படி என்னை ஆட்கொண்டியப்பா அந்த நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் உன்னை விட பெரியவன் எனக்கு யாருமே தெரியலப்பா ஒப்பற்ற பெரியவன் தனிங்கிறது ஒப்பற்ற ஒப்பற்ற பெரியவனாக இருக்கிற உன்னை சீர்பாடல் பாடி உன்னுடைய சிறப்பு மிக்க எல்லாம் நாம் பாடணும் நாம் செல்லேனும் கொட்டாமோ ஏமா நம்ம அதெல்லாம் சொல்லி செய்ய வேணாமா என்று சொல்லுகிறோம் அப்புறம் மேல போலாமா இல்ல அதோட பன்னெண்டை கால் நிறுத்தணும் மாலி பிரமணி மற்றோடிந்த தேவர்களே நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலேர்கண் நீர் மல்க கொட்டாமும் அருமையான பாட்டு நீ நம்ம நினைத்திருக்கிறோம் திருவாசகம் முழுதும் திரண்டு ஒரே ஒரு தொடர்ல சொல்லுங்க சார் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒன்று பெருமானை பிரிந்த பிரிவாற்றாமை இன்னொன்று பெருமான் இப்படிப்பட்ட எங்கோ பெருமையராக இருக்கின்ற பெருமான் ஒன்றுமில்லாத தனக்கு அருள் செய்தானி என்ற ஒரு நன்றி உணர்வு எனவே பிரிவாற்றாமை நன்றி உணர்வு ரெண்டும் தான் திருவாசகம் என்று நம்ம அப்படி இதுல நேற்று கூட நம்முடைய திருவாவூர்துறையில மாலே பிரமணே மற்றொடிந்த தேவர்களே பெருமான் யாரெல்லாம் காண முடியாதவன் என்றால் பல இடங்களும் சொன்னதை சொல்றார் மால் தெரியும் பிரமன் தெரியும் மற்ற ஒடிந்த தேவர்களே அவங்க ரெண்டு பேருமே தேவலோகத்துல தலைவராயிருப்பவர்கள் ஒருவர் படைத்திற்கடவுள் இன்னொருவர் கடவுள் அவர்களுக்கே அறிய முடியாது என்றால் மற்ற ஒடிந்த தேவர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை அல்லவா ஒண்ணும் செய்ய முடியாது இருந்தாலும் யாராவது கேட்டாங்கன்னா ஐயா இவர்களால் முடியாது ஒரு கால் வேற யாராவது தேவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களும் இல்லை பாட்டார் மற்ற ஒடிந்த ஒடிந்தன இவர்களை நீங்கிய மற்ற எல்லா தேவர்களும் சரி எல்லாம் சரி இந்த பெரியவர்கள் எல்லாம் காண முடியலன்ட்டீங்க நாம் படிக்கிற நூலாவது காண முடியுமா அதான் முடியாதுனர் நூலே நூலும் முடியாதுனர் அப்போ நூல் எதை செய்யும்னு கேட்டா அந்த ஆற்றுப்படுத்துமே தவிர தான் காண முடியாது நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க முன்ன படிச்சிருக்கிறோம் எங்கே திரு அண்ட பகுதியில நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க ஏன்னா நூலும் கூட யாரால் எழுதப்பட்டது இப்ப மால் பிரமன் தேவர்களாலே காண முடியாதுட்டாங்க அது போல இந்த நூல் எழுதுனா என்ன பண்ணும் தேவர்கள் எழுத மாட்டான் தேவர்கள் எழுதி எழுதிய நூலே ஒண்ணு எழுதி சாப்பாட்டுறாம அவங்க அதனால தேவர்கள் ஒண்ணும் எழுதல ஆனா மக்கள் நம்ம எழுதுறோம் எழுதுனா சாதாரண இந்த மக்கள் என்ன எழுதுன நம்முடைய உணர்வுக்கு எட்டிய அளவில் எழுதியிருப்போம் அப்ப நூல் ஆகுமா அதான் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க இன்னொருத்தர இடத்துல காரைக்காலமையார் தூக்கி எழுப்பிட்டார் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அது மாதிரி கடுமையாக அம்மா தான் வேறுமனா அந்த நூல்ல இருக்கு இந்த நூல் இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன் என்னடா பிரயோஜனம் நுழையிலேயேப்பா நீங்க ஏப்பா நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக வெளில போகடான்ட்டார் இந்த மாதிரி கடுமையா அம்மா அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க காலை அதனால அப்ப நூலறிவு என்னன்னு கேட்டா இந்த நம்ம ஆன்மா எதற்கு வந்தது ஏன் வந்தது பெருமான் யார் என்பதெல்லாம் விளக்குவதற்கான கருவி ஆனா அந்த விளக்கின பிறகு இந்த ஆன்மா செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும் பெருமான் இடையராது மனதால் நினைதல் வாயினால் இடையராது அவனுடைய பெருமை போடுதல் இடையராது இந்த உடம்பினால் வணங்குதல் இடையராது மனதிலேயே கொண்டிருப்பது இதெல்லாம் சிந்தனை பண்ணும் வெறும் நூல் அப்படி சொல்லி இருக்கு இந்த நூல் அப்படி இருக்கு அந்த நூல் அப்படி இருக்கு இந்த நூல் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே நம்ம செய்யல என்ன பண்றது அதான் நூல் உணர்வு உணரா காணுங்க காண்க அதுக்கப்புறம் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக கொஞ்சம் கோமாவே அம்மா சொல்லிட்டாங்க ஆகவேதான் நூலே நூலெல்லாம் ஒன்றும் காண முடியாது சரிங்களா நுழைவரியான் அப்போ யாரெல்லாம் நுழைய கூட முடியாது எங்க பெருமான் திருவருள் என்ன முன்ன சொன்ன அத்தனை பேரும் மால் பிரமன் மற்ற தேவர்கள் நூல் இவை எந்த ஒன்றும் நுழைவரியான் நுழைவதற்கு முடியாது அப்போ அவன் அதற்கெல்லாம் இவரெல்லாம் நுழைய முடியாத நுண்ணியனாக நுண்மைக்கும் நுண்மையாக அதாவது மிகச்சிறிய பொருளுக்கும் மிகச்சிறிய பொருளாகும் அப்படி வெளிவந்து இறங்கி அடியனுக்கு காற்றிருந்தான் அல்லவா நுண்ணியனாய் வந்து வந்துன்னு இங்க கைலாயத்திலிருந்து வந்து அவனுக்கு உரிய இடம் ஒலிகழு கையிலை மலைகிழ ஓணி என்று அருமையா இருக்கு அப்போ ஒளி பொருந்திய ஒலி ஒளி பொருந்தியன்ன அந்த இது இந்த மாதிரி வெளிச்சம்னு அர்த்தம் ஒலி பொருந்தியன்ன வாய் ஒலி அல்லவா வாய் ஒலி எல்லாம் அங்க அருமையான மற்ற இந்த நீரலைகளுடைய ஒலி எல்லாருக்கும் நிறைய எத்தனையோ ஒலிகள் இருக்கும் சுந்தரமுரு சுவாமிகள் ஆச்சு ஆடிச்சுவாதி வரப்போகுது சுந்தரமூர் சுவாமிகள் என்ன என்ன மொழியெல்லாம் கேட்டார் அறவோலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி பின்னலாம் வந்ததிப்பு இந்த மாதிரி கைலாயம் போனது அவர் தான் யானை மேல போகும்போது இந்த ஒலியெல்லாம் காதால கேட்டு எப்படி கேக்குதான் கைலாய நெருங்க நெருங்க ஒலி அரகர மகப்பார்வதி அரகர மகாதேவா இந்த அரகர மகாதேவா அரகர மகாதேவா இந்த ஒளி கேக்குதான் ஆகமங்களுடைய ஒளி அல்லவா அதெல்லாம் என்னென்ன சுலோகம் சொல்லுவது அதெல்லாம் அறவொலி ஆகமங்கள் அறிவார் அரித்தோத்திரங்கள் எல்லாரும் வந்து பெரிய வேதமோ அல்லது ஆகமோ படிக்க முடியுதோ இல்ல சாதாரண மக்கள் பாட்டாளி மக்கள்னு சொல்றவங்க ஆண்டவனே நீ தான் இருக்கப்பா உன் கையிலாயத்தை பாக்கு கொடுத்து வச்சியப்பா என்ன வேற எனக்கு யாருப்பா துணை என்ற அதெல்லாம் பாட்டு தான் ஆமா ஏன்னா அவ அறிவார் அரி தோத்திரங்கள் அந்தந்த ஆன்மாக்களுக்கு என்ன தெரியுதோ அதான் அவங்களுக்கு இவை எல்லாம் விரவிய வேத ஒளி இவையெல்லாம் கலந்த ஒளி அந்த யானை மேல போகின்ற பொழுது பின்னலாம் வந்தெதிப்ப அப்படி இந்த வானத்தில் அப்படியே கேட்குதான் இப்படி எல்லாம் கேட்டு போனதா சொல்ற <laughs> இதெல்லாம் இது பாருங்க இப்போ நம்ம நூலறிவு பேசுகிறோம் ஏழாம் திருமலையினுடைய அறிவு பேசுகிறோம் நாம நொடியிலேயே நமக்கு என்னைக்கு யானையெல்லாம் வராது <laughs> அவ்வளோ தகுதி இல்லை ஏனைய பெருமக்கள் சென்ற மாதிரி பெருமானி ஆட்கொண்டு இந்த இப்போ இவருக்கு நீ அருமையாக திருவடி தீட்சை கொடுத்து அப்பா அப்படின்னு ஏல என்னை இங்கொடித்தருளினும் இந்த உலக வாழ்க்கை விட்டு செய்தானே என்று சொல்றார் இந்த மாதிரி அது ஒருவர் தான் அவர் தோழமையா இருந்ததுனாலையும் ரொம்ப மேலும் கைலாயத்திலேயே இருந்து பல சிவபுண்ணியம் செஞ்சதுனாலையும் சுந்தரமூர் சுவாமி மட்டும் கிடைச்சது இப்ப சேரமான் பெருமாள் கூட இவர் குதிரை தான் <laughs> தன் குதிரை தான் ஆனா தன் குதிரையும் பேர் பெற்ற குதிரை எத்தனையோ குதிரை நாட்டில் இருக்குது அவருடைய பேர் பெற்ற குதிரை அந்த சிவ ஒலியை சொன்ன மாத்திரத்துல அது மேலே செல்லும்படியான ஆற்றல் அது சிவஒலிக்கு அவ்வளவு ஆற்றல் உலகத்துல எந்த குதிரை வந்து எந்த குதிரை எந்த யானையாவது மேல போகுமா நடந்து வேணா வேகமா போவோம் எல்லாம் செய்யும் ஏன்னா அது நடக்க தெரியும் ஆனா விண்ணில் செல்லுகிறது என்று சொன்னால் ரெக்கையும் இல்லாம ரெக்கையை கொடுத்தாங்களே அந்த காலத்துல கைலாயத்துக்கு வரும்போது கிடையாது அதெல்லாம் தான் திருவருள் அதெல்லாம் திருவருள் ஆச்சு ஆடி சுவாதி இருபத்தி எட்டு இந்த மாதம் எட்டாவது நூலேனுடைவரியான் இவரெல்லாம் நுழைய முடியாதவனாக இருக்கின்ற நுண்ணியனா இருக்கின்ற பெருமான் அடியேன் பொருட்டு வந்து இருந்து ஒலிகளு கையிலிருந்து மலைகிடத்த அங்கே இருந்து திருப்பெருந்துரைக்கு வந்து வந்தது கூட பெரியவன் இல்ல நான் ஒன்னும் பெரியவன் அல்ல ரொம்ப சின்னவன் அடியேன் ரொம்ப மிக சின்னவனாக இருக்கிற அடியேன் பொருட்டு வந்து அடியேன் பாலே அங்க எப்படின்னா அடியேன் பாலேன்னு வச்சுக்கணும் ஏன்னா அடியேன் பால்னா அடியேன் இடத்தில் பால்னா பக்கம் இடம் என்ற பொருள் அல்லவா அடியேன் பாலே பூந்து நம்ம அதனாலதான் என்ன பண்ணு கேட்டா இங்க என்ன ஒரு கம போனோம்னா அடியேன் பாலே புகுந்து அப்போ திருப்பெருந்துறையில எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனா வந்த பெருமான் அடியேன் அடியேன் புகுந்தான் அடியேன்பால்னா இடத்துல வந்தாங்க என்னிடத்துல வந்தாங்க இங்க பாலுங்கிறது பக்கம் அல்லது இடம் என்ற பொருள் வேற ஒண்ணும் இல்லை அடியேன் பாலே பூந்து என்ன செய்தான்ப்பா பரிந்து ரொம்ப பரிவு கொண்டு அன்பு கொண்டு உருக்கும் பாவகத்தால் உருக்கும் பாவகத்தால் என்ன உருக்கும்னா நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நீ அப்படி போயிடணுங்க சரிங்களா போனாதான் நல்லது நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றாய் இப்படி செய்தாயா எங்கேயோ இந்த பெருமான் அதனால பரிந்து உருக்கும் பாவகத்தால் சரி அப்படி உருக்கும்னு சொன்ன உடனே நீங்க ஐயா இப்ப நம்ம வெண்ணெய் உருக்குறோம்னா ஒரு ஸ்டவ் வேணும் பாத்திரம் வேணும் வெண்ணை அதில் போடணும் அந்த ஸ்டவ்வை வந்து பத்த வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு இதை நீங்க செய்து காட்டணும் பாவகத்தால் பாவகத்தால் நினைந்த மாத்திரத்தினால நாம என்னன்னு கேட்டா அது வச்சு இது வச்சு அதுல எண்ணெயும் போட்டு உருக்கவும் வேணும் அவன் அப்படி நினைவு மாத்திர நினைச்சாலே போதுமேப்பா அவன் போய் உட்காந்து ஒரு சட்டியும் அப்பையும் கொண்டாடணுமா அது உனக்கு எனக்கும் பாவகத்தால் அப்படி திருவுளத்தில் அப்படி என்ன இந்த ஆன்மா இம்மாதிரியாக அப்படின்னு ஒரு திருவிழா கொண்டாடினா தானாயிடும் அதுக்கு ஒன்று வேண்டிய மற்ற கருவிகளோ மற்றதோ வேண்டியதில்லை அதனால் எனக்கு எப்படி செய்தான் பெருமான் பாவகத்தால் நினைவு மாத்திரத்தினாலும் செய்தானாம் இப்படி எல்லாம் செய்தானி அந்த பெருமானி என்ன செய்யணும் இப்போ சேலேர் நீர் மல்க அந்த பெண்பால் ஆனதுனால சேல்னா மீன் மீனை ஒத்திருக்கிற கண்களை உடைய நம் என்ற பெண்பால் ஆனதுனால அதை அது மாதிரி சொல்லுவாங்க சேலேர் நீர் மல்க நம்முடைய கண்கள் எல்லாம் மீனை ஒத்த கண்களாக இருக்கின்றன அதில் அப்படியே கண்ணீர் தானே வடிய செல்லேனும் கொட்டாமோ இந்த விளையாட்டை நாம் விளையாடும்படி என்று சொல்லி அந்த பெருமான் தனக்கு செய்த கருணையினை நினைந்து கொள்கிறார் இல்லைங்களா உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பரங்கரணை பரங்கரனை பரங்கருணை தடங்கடலை மருவி திகழ் தென்னன் வார்களே நினைந்து அடியோம் திருவை பரவி நாம் தெல்லேனும் கொட்டாமோ இங்கேயும் உருகி பெருகி உருகுதல் நெஞ்சத்தினால பெருகுதல் கண்ணீர் பெருகுதல் இது உருகுதல் அது பெருகுதல் பெருகுதல் இன்னது பெருகுதுன்னு சொல்லாவிட்டாலும் எது பெருகணும் காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி அதனால கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து என்றெல்லாம் சொல்றாரு அதனால இங்க உருகுதல் நெஞ்சு பெருகுதல் கண்கள் இப்படி ரெண்டும் செய்ய உளங்குடிர மனமானது மிக மகிழும்படியாக முகந்து கொண்டு முகந்து கொண்டு இந்த முகத்தல்னா நம்ம சாதாரண சொம்பு இருக்குது தண்ணி இருக்குன்னா அந்த சொம்புல தண்ணிய தண்ணிய முகப்போம் அப்படி முகந்து அப்படின்னு கேட்டா தண்ணி நிறைய இருக்குது சொம்பு இருக்குது அது அப்படியே முகத்தெல்லாம் அப்படியே முழுக்க அழுத்தி அப்படியே போகிறோம் அது போல எங்கள் பெருமானுடைய கருணையை இந்த ஆன்மாவாகிய இந்த சொம்பு அப்படியே முகந்து எடுக்கிறோம் பெருமானி இப்படி எல்லாம் செய்தியப்பா வேற யார் செய்வா என்று அப்படி முகந்து கொண்டு எங்க இருக்கு ஆமா முகந்து கொண்டு சரி அந்த பெருமானுடைய கருணையெல்லாம் நீ அப்படி அந்த கையால் எடுத்துக்கொண்டு பருகற்கீனிய பரங்கரணை தடங்க பரங்கருணை தடங்கடலை பருகற்கு இனிய அப்படி வந்து அது உண்ணுன உண்டால் அப்படியே இனிமையா இருக்குமா இல்ல பருகற்கு இனிய பரம் கருணை தடங்கடலை பரம்னா மேலான அந்த கருணையுடைய தடங்கடல் அந்த கருணை எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா சும்மா ஏதோ கணத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி மாதிரியோ அல்லது ஒரு குளத்தளவில் இருக்கிற தண்ணி மாதிரியோ எல்லாமே கடல்ல இருக்கிற தண்ணி மாதிரி பார்த்தா நீங்க அதுவும் தென்னது இந்து மகாசமுத்திரம் போனா இந்த பிறம் வங்காள விரிகுடா கடல் அங்கிருந்து அரபிக்கடல் ரெண்டும் சேர்ந்தா இந்து மகாசமுத்திரம் இந்து மகா கன்னியாகுமரி மண்ணில் இருந்து இந்து மகாசமுத்திரம் பார்த்தா எப்படி இருக்குது பெரிய பேரலைகள் வந்து வந்து கடலா இருக்குதான் அது போல எங்களுடைய பெருமானுடைய கருணை கடல் மிகுந்த இருக்கிற கடலாம் என்ன தடம்னா பெரும் பெருமை பொருந்தியம் தடங்கிற சொல்லுக்கு பெருமை தடவும் கயவும் நலியும் பெருமை தொல்காப்பியம் என்ன பண்ணி சொல்றீங்க அதெல்லாம் இழந்துட்டமே இழந்துட்டமே தொல்காப்பியம் தட கய நலி இது மூணுக்கும் பெருமை என்ற பொருள் இப்ப நீங்க இது தெரிஞ்சீங்கன்னா சங்க நீங்க போகும்போது ஜம்முன்னு படிக்கலாம்னு நீங்க ஏன்னா சங்கலைக்கு சொற்கள் இது தொல்நாப்பியம் அப்படி போற போக்குல சொல்லிவிட்டார் தடவும் கயவும் நலியும் பெருமை நலி செறிவும் ஆகும் நலி என்பதற்கு செறிவும் ஆகும் நளியிற முன்னீர் ஏனியாக பொருளான் ஒருவர் தெரிந்த கடல் நீருடைய இது இந்த மாதிரி பொருள் செஞ்சுட்டா அகராதியே கையில இருக்கிற மாதிரி என்ன பண்றது சாமி இந்த நெற்று பண்றதுங்கிறத வேணான்னு சொல்லிவிட்டோமே பாவிகள் அல்லவா தடம் கண்ணீர் இல்லைன்னா படுகிறது சொல் சூத்திரம் சொல்ல மாட்டேன் நல்லவா கருணை தடங்கடலை மிக மிகப்பெரிய கடலை அந்த கடலை மருவி அங்கே சென்று திகழ் தென்னன் வார்கடலே நினைந்து திகழ் தென்னன் பெருமானுக்கு எத்தனையோ பெயர் அது இவர் என்ன சொன்னார் தென்னாட்டுல இருந்த அரசாண்டவன் எனவே தென்னன் வச்சுட்டார் தென் அப்பாண்டி நாட்டு சிவலோகமாக்குவித்த என் அப்பார் சடையப்பன் சொல்லியிருக்காரு இந்த பாண்டி நாட்டு நீங்க எல்லாம் அது எப்படி ஆண்டாங்க முன்னே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் முத முத யார் வந்தது அம்மாதான் அம்மாதான் வந்த பாண்டி நாடே பழம்பதியாகவும் என்றெல்லாம் சொல்றாரு சரிங்களா அதனால அம்மாதான் முதல்ல வந்தது யாருடைய மகனா மலையத்துசனுடைய மகளா வந்தது அம்மா வந்த உடனே என்னன்னு கேட்ட கல்யாணம் பண்றதுக்கு ஐயா வந்துட்டார் யார் பெருமான் அம்மாவை ஐயாவும் இருக்கும்போது என்ன பிள்ளையும் வந்துட்டது உக்ரகுமார பாண்டியன் முருகப்பெருமான் ஆகவே மூன்று பேர் இங்க இருந்த அரசாண்டுதல்ல அதுல முதல் ஆட்சி யாரு அம்மா ஆட்சி தான் சொல்ல கூட வருத்தமா இருக்குது ஆமா ஆமா ஆமா எங்கேயோ இருக்கிற பல கைலாயத்தில் இருக்கிற அம்மையை சொல்றோம் நல்லவா சிவ சிவ வந்தா கூட மனசுல அப்படியே இது போட்டு கழுவணும் பிரஷ் போட்டு அதனால அன்னையாருடைய அந்த ஆட்சி சரியர் பிரான் திருமகளாய் அறிவி திருவிழாப்பாணத்துல நீ சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த ஒவ்வொரு பாட்டும் எப்படியும் தெரியல அந்த திருவிழா பாணத்துல கடவுள் வாழ்த்த அழகா சமைச்சிருக்கு அது பூரா நெட்டு பண்ணிட்டோம்னா ஒரு கோயிலுக்கு போனால் அருமையா விநாயகர்ல இருந்து உடனே சுவாமி அம்பாள் அங்கே வந்து தட்சாமூர்த்தி எல்லாம் நால்வர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படி இருக்கு அதுல பெருமாட்டிக்கு என்ன சொன்னா செடியர் பிரான் திருமகளாய் செடியர்னா பாண்டியர் செடியர் பிரான் திருமகளாய் அப்புறம் செங்கோலோச்சி முழுது உலகம் ஜெயம் கொண்டு இங்க மட்டுமல்ல கைலாய வரைக்கும் ஜெயம் கொண்டு திரை கொண்டு மேல் கைலாயத்தில் என்னன்னு கேட்டா நந்தியம்பெருமான் இங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னா யார் ஏற்றி மற்ற பேருக்குலாம் சொன்ன மாதிரி அம்மான்னு தெரியாது அவனுக்கு நந்தி கன முனை போர் சாய்த்து நந்தியெல்லாம் என்ன உட்கார நந்தி யாருக்குன்னா நமக்கெல்லாம் சரி நந்தியம் பெருமானது அம்மாவுக்கு நந்தி கன முனை போர் சாய்த்து அப்புறம் தொடு கணவர்க்கு அணிமன மாளிகை சூட்டி பெருமானிக்கு அருமையா மாலை சுட்டினாலாம் மாலை மட்டுமா சுட்டினாங்க தன் மகுடம் சூட்டி இது வரைக்கும் அடியேன் இருந்து இங்க அரசாண்டேன் அடியேனா இருந்து உங்களுடைய அருள் இருந்தது ஆண்டேன் இப்பொழுது தாங்களே என்று சொல்லி தன் கையினாலேயே முடி எடுத்து அந்த பெருமானுக்கு அணிவிச்சாராம் அப்பா செழியர் வீரான் திருமகளாய் என்ன சொன்ன அந்த பாட்டு பெரிய வீரான் திருமகளாய் செங்கோலோச்சி முழுதுலகம் ஜெயங்கொண்டு திரை கொண்டு நந்திகன முனைபோர் சாய்த்து தொழுகணவர்க்கு அணி மனமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி தன்னுடைய மகுடத்தை கொடுத்து தலை உருதன் அரசளித்த பெண்ணரசினர் அந்த ஆட்சி அம்மா அம்மா ஆட்சின்னா தடை உருதன் அரசளித்த பெண்ணரசி எல்லா உயிரினும் ஓடுற எறும்பு கூட என்ன வாயில பேசுறாரு எங்கள் அன்னையார் வாழ்க எறும்பு சொல்லுது ஈ அதுன்னு சொல்லுமா அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் கூட வாழ்த்துவோம் அப்படிப்பட்ட எங்களுடைய பெருமாட்டினுடைய திருவடிகளை வணங்குவா ரொம்ப அருமை அதனால அம்மா வந்து இருந்து பிறகு கணவனார் வந்து பிறகு தம்பி வந்து இப்படி எல்லாம் ஓரமாக இருந்து ஆண்ட இடம் என்று சொன்னார் ஆகவேதான் இங்க என்ன சொல்லுகிறோம் என்னங்க மருவி திகழ் தன்னன் மருவினா தடங்கடலை மருவி அந்த கடலை இது பெருமாட்டி அந்த பெருமானுடைய கருணையாக இருக்கிற நீண்ட கடலை மருவி பக்கத்துல சென்று திகழ் தென்னன் வார்கடலே நினைந்து அந்த அவனுடைய கருணை கடல்ல அந்த போய் நிற்கும் போது யார் நினைக்கணும் இந்த கருணை கடல் யாருடைய கடல் தென்னனுடைய கடல் யாரு பாண்டியனாக இருந்த அரசாண்ட பெருமான் அவருடைய வார்கடலே வார்னா நீண்ட திருவடின்னு அர்த்தம் இங்க நீட்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா பாறை உடையன்னு பண்ணக்கூடாது நீண்டன்னு சரி நீட்சி உடையன என்ன நீட்சி உடையனா ஐயா அப்படியான வடிவத்தால் நீட்சியான அல்ல அதனுடைய பெருமை நீட்சி அவனுடைய திருவடி அல்ல அப்படி சொல்லும் போது நீண்டதுன்னா ஒரு இடம் இங்க இருந்து ஐயா நாலஞ்சு அடி இருக்குமான்னு அந்த ஸ்கேல் வைக்கப்படாது இங்க நீட்சி பெருமையை காட்டியது அது தடங்கள் எல்லாம் மிக பெருமையான நீ அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் திருக்குறள்ல ஏழு குரல்ல திருவடியை பற்றி சொல்லி பத்து குரல்ல ஏழு குரல் திருவடி அவ்வளவு அருமையா சொன்னது அல்லவா சமய உணர்வை அப்படி அப்படிப்பட்ட பெரிய பெரியவில்லை முத அதிகாரத்திலே அதுல தனக்கோமை இல்லாதான் என் குணத்தான் தாள் கற்றதே வாலறிவன் தாள் மலமிசையினான் மலரடி என்றெல்லாம் போனார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அடி பத்தாவது குரல் இதெல்லாம் போனார் எனவே திருவடி அவ்வளவு அருமையான அமைப்பு உடைய திருவடி எனவே என்னங்க தென்னனுடைய அந்த கருணையாக இருக்கிற நீண்ட திருவடி இருக்கே அந்த கடலை நினைந்து எப்பொழுதுமே மனதில் நினைந்து அடியோம் திருவை பரவினாம் தெல்லேனும் கொட்டாமும் அவனுடைய திருவடியே மனதால் நினையணும் சரிங்களா வாயினால் யார சொல்லணும்னு கேட்டா அவன் அந்த திருவையே பரவி வாயினால சொல்லி எனவே திருவடியை மனதாலும் அந்த பெருமானுடைய புகழை வாயினாலுமாக நாம் பாடி இந்த தெல்லேனும் கொட்டாமும் என்று சொல்றார் மனதால் இணைந்தும் வாயால் வாழ்த்தியும் செல்லேனும் கொட்டாமோ என்று அருமை இங்கே அடியோம் திருந்தார் திருங்கிறதும் அது மாதிரிதான் சரிங்களா திருங்கிறது லட்சுமி அப்படிங்கிற பொருள்லாம் காணும் திருன்னா பெருமைக்குரிய என்ற பொருள் உண்டு ஆனா இங்கே திருங்கிறது பெருமானிய குறிக்கும் திருவே என் செல்வமி தேனி யாரு அப்பர் சுவாமி அதனால இந்த திருங்கிறது நிறைய வரும் வேண்டிய இடத்துல வரும் இப்ப அப்பர் சுவாமிகளும் சொல்றாரு திருவமை பொருளும் நிறைய இருக்குது வேண்டிய இடத்துல வரும் எனவே இங்க திரு என்பது இலக்குமே அல்ல அல்லது பெருமை அல்ல பெருமானையே குறிக்குது திருவை பரவினாம் தெல்லேனமும் கொட்டாமும் புத்தன் புரந்தராதியோர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் புத்தன் புத்தன் எல்லாம் போட்டுருவாங்களா ஐயான்னு கேட்டா ஆமா யாரு யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர் சித்தாந்தம் ஐயா நீ உலகத்துல எந்த தெய்வத்தை வாங்கினாலும் சரி அதெல்லாம் எங்க சிவபெருமான் தான் யாதொரு தெய்வம் கொண்டீர் சிலுவையா இருக்கட்டும் அல்லது நபியா இருக்கட்டும் அல்லது புத்தனா இருக்கட்டும் அந்த காலத்துல புத்தர் சமணர் நமக்கு நேர் மாறா இருந்தவங்க இந்த காலத்துல சொல்ல வேணாம் ஆமா ஒருத்தர் மென்மையாக இருந்து நோன்றது இன்னொரு ஆள் வன்மையாக இருந்து செய்யறது அன்னைக்கு புத்த சமணர் இன்னைக்கு எப்படி அன்றும் இரண்டு தான் இன்னைக்கு ரெண்டு தான் அண்ணாமலையான் அடிக்கவளம் அதுக்கு தான் நமக்கு உதவி செய்யணும் அல்லவா வேற என்ன செய்யப்படும் எனவே புத்தன் அப்படியான புத்தன் இதை பரவுகிறார்னா எப்படி சார் பரவுகிறார்னா இந்த சித்தி சிவஞான சித்தியாடுறான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தைவமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர் அப்படி என்ன உலகத்துல உங்க தெய்வம் தவிர வேற இல்லவே இல்லையா கேட்டான் பையன் கேட்டான் மற்ற தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் போகும் மற்ற தெய்வம் இருக்கலாம் நீங்க தெய்வம்னு வணங்கலாம் அது நம்ம மாதிரியே கிபி கிமு உண்டு அதுக்கும் என்ன எப்ப பிறந்தது எப்ப முடிஞ்சதுன்னு இருக்கும் இந்த ஒன்றுதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அதனால பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தாதான்டா இறப்பு ரெண்டுமே இல்லை எங்க பெருமாள் அதனால ஆனா அவன் பிறவாம இருக்கிறதால தான் நம்ம பிறப்பா இருக்க முடியுது அவனும் நம்ம போலயே பிறந்து பிறந்திருக்கான்னு வச்சுங்க அவன் எப்படி அடிப்பான் நல்லா தனக்கு வயிற்றுக்கு இருக்கவன் தான் நமக்கு ரெண்டு ஒரு மகேஸ்வர பூஜை நடத்த முடியும் அவனே நீ ஐயா ஒரு பருக்க கிடந்ததுன்னா ஒரு எறும்பு போச்சுன்னா அந்த எறும்பு அடிச்சுட்டு அந்த பருக்கையை தள்ளலாம் அவன் நமக்கு எங்க பருக்கப்படுவான் அதனால தான் பிறப்பறுத்தப்பனாலதான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிங்கம் அதனால இந்த பிறப்பை நீக்கணும்னா தனக்கு ஒரு பிறப்பு இல்லாதவன் தான் செய்ய முடியும் அது பெருமான் தான் பெருமான் தான்